அதெல்லாம் மாயை என்று சொல்றாங்களே அது மாயாவாதம் பேர் மாயாவாதம் <laughs> அது நடுப்புற குறைஞ்ச காலத்தில் ரொம்ப பிரமாதமா இருந்தது அந்த அந்த அதுதான் சிறப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் பின்ன கடைசியில் என்ன ஆச்சுனார் எல்லாம் பிரம்மத்திலேயே ஒடுங்கிடும் பிரம்மத்திலேருந்து தோன்றும் கொஞ்ச நாள் அப்படியே எல்லாம் அங்கே இந்த மாயினால் அப்படிலாம் இருக்கும் பிறகு பிரம்மத்திலேயே ஒடுங்கிடும் என்று சொல்லுவாங்க அது அவங்களுடைய வாதம் சித்தாந்தம் அப்படி இல்லை கடவுள் என்று அன்றே நீயும் என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ ஆண்டவனும் கிபி கிமு இல்லாதவன் ஆன்மாவும் கிபி கிமு இல்லாதது அதனால பின்ன ஏமனு பிறந்தது இந்த ஆன்மா என்றோ அன்றே இந்த ஆன்மாவை ஒரு சனியம் பிடிச்சிருக்கு அது ஏன் சாமி பிடிக்கணும் அப்படின்னாரு அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல ஆனால் என்ன சொன்னோம் இந்த நெல்லு நெல்லுன்னு நீ சாப்பிடுறீங்களா அது ஏன் அந்த உமையோட இருக்கணும் பேசாம அரிசியா காய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் காய வைக்க வேண்டியதுல மில்லுக்கு போக வேண்டியதுல அது நீங்க போச்சுங்க வேண்டியதுல அல்லது நல்ல அரைப்படலைங்க வேண்டியதுல அவன் ஆள் வந்து தூக்குறவனுக்கு முந்தான பத்து ரூபா கேட்டேன் இப்ப இருபத்தி ரூபா கேட்கறான் இல்ல நம்மளும் தள்ள தூக்க முடியல அவனும் தூக்க வேண்டியிருக்கு சண்டை வேணாம் வம்பு வேணாம் எப்படி இருந்துட்டா அரிசியா காய்ச்சிட்டா நல்லா இருந்தது இல்லடா நெல்லுனாலே உள்ள அரிசி மேல உமி இருக்கிறதா தான் சீக்குவல் டு நெல்லு அப்படின்னு அது போல ஆன்மா என்றாலே அதை பிடிச்சிருக்கிற சனியன் ஒண்ணு இருக்கு அந்த சனியனுக்குள்ள இருக்கிறது தான் ஆன்மா நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பினில் களிம்பும் சொல்லில் புதிதன்று தொன்மையே நெல்லுனாலே உமி அதோட சேர்ந்து இருக்குங்கிறது உனக்கு தெரியாதாடா ராஜா செம்புனாலே அதுக்குள்ள களிம்பு இருக்கும் கொஞ்ச நாள் நாலு நாள் விளக்கலன்னா கண்ணங்கரையே அப்படி கொஞ்சம் தோணும் அல்ல சுரண்டி எடுத்து தாய்மாரெல்லாம் கழுவுவாங்க அது ஏன் அதுல வரணும்னா செம்புனாலே அது மாதிரி இயல்படா அது போலத்தான் இந்த ஆன்மாவுக்கு வள்ளி மல கண்மம் அன்று உழவாம் அன்றுங்கிறது என்று என்று ஆன்மாவோ அன்று ஏன் செமையான போதும் அப்படியானா அந்த சனியனை எப்படி நீக்கிறது அப்படின்னாரு அதுக்காகத்தான் வழியெல்லாம் சொல்றாங்க ஆண்டவனை நினைக்கணும் போகணும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் அதுதான் அந்த உடம்பெல்லாம் கொடுத்து எப்படி கொடுத்தது சிவபுராணம்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் மீண்டும் சொல்ல வேண்டாம் எப்படி கொடுத்தது மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்கூடிய மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இப்படி இருக்கிறதா இந்த பார்சல் இப்போ இப்படி பார்சல் பண்ணதுங்கிறது திருவாசம் சொல்லிச்சு இப்ப நாம எல்லாம் பார்சல் எங்க இருந்து கட்ட எங்க கட்டப்பட்டது அறம் பாவம் என்னும் அருங்க இற்றால் கட்டி கட்ட கிட்ட திறந்து பாருங்க கயிறு இல்லை ஆனா கட்டி இருக்குது அப்படியான அந்த நாம் செய்த நல்வினை நாம் செய்த தீவினை ஆகிய இந்த ரெண்டு கைத்தை கட்டி இந்த இருளை மெதுவா நீக்குவதற்கு இந்த உடம்பையும் கொடுத்து போடா ராஜா திருவண்ணாமலையில பெறடா நீ வந்து மாயவரத்துல போறடா அப்படின்னு நம்ம பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இந்த பார்சல் இருக்கிற நாம மெதுவா எதை எதை நீக்கணும் இந்த அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றை என்ன பண்ணணும் பிச்சு தூக்கி எறியணும் எப்படி முடியும்டா அருவா இருக்கா இல்ல கையில முடியுமா முடியாது திருவள்ளுவர் அங்கே இருந்த என்னடா ராஜா என்னது இந்த ரெண்டு கயிறு வந்து பிடிச்சி கட்டிருக்காங்க சாமி எவ்வளவு நாளைக்கு இருக்கிறதுனாரு அப்படியா இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த ரெண்டு கைத்தையும் வாங்க அருவாயினால அருவானால கழட்ட முடியாத ராஜா இறைவன் பொருள் சேர் புரிய புரிய புரியத்தான் இந்த இருள் சேர் இருவினை ஆகிய கட்டு நீங்கும் முருகா முருகா அதனால இவையெல்லாம் கடந்து நாம வரும்போது இப்படி எல்லாம் சண்ட மாறுதம் சுழித்தடித்தார்த்து உலோகாயதனும் ஒன்றிரல் பாம்பின் கலாபேதத்த கருவிடம் எய்தி இந்த மாயாவாதிகள் ஒரு பக்கம் உலோகாயுதம் ஒரு பக்கம் உலோகாயுதம்ங்கிறதுன்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்னது இந்த உலகம் இருக்குது தாய்ந்த இருக்கிறாங்க அதான் முக்கியம் அதெல்லாம் முற்பிறவி பிறவிலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வினயன்லாம் ஒண்ணும் கிடையாது என்று சொல்லுது அது கண்டதே காட்சி நினைக்கிறத உலக ஆயுதம் உலகம்தான் தான் முன்னிருக்கிற உலகம்தான் உலகம் வேற எதுவும் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார் அந்த அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வேற ஒன்றிரல் பாம்பின் இந்த உலோகாயுதங்கிறது பெரிய பாம்புங்கிறது அந்த பாம்பு கடிச்சுட்டுதுன்னா கலாபேதத்தை கடுவிடம் எய்தி கலாபேதத்தினர் அவன் தான் தான் படிச்ச அறிவை கொண்டு அது அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு உட்காந்துருப்பான் கடுவிடம் எய்தி அந்த கடுமையான விஷம் எய்தி அதில் பெருமாயை என பல சூழவும் அப்படி சொல்லும்போது அதுல நாலு பேரை மயங்கி விழுவதான் செய்வான் பத்தியாயா கோயில் கோயிலும் போயிட்டு இருக்காங்களே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களா ஒண்ணும் இல்லைங்களா இல்லை இல்லை இல்லவே இல்லை சொல்றவன் அயோக்கியன் நம்புறவன் முட்டாள் என்ன நிலைமை இப்படி இப்படி போறவங்க இருக்காங்க இப்படிப்பட்டதெல்லாம் வர அதில் பெருமாயனை பல சூடவும் தப்பாமீதாம் பிடித்தது சலியா தளலது கண்ட மெழுகது போல இத்தனை இடர்பாட்டு தான் இப்ப நாம நீங்க எல்லாம் திருவண்ணாமலையான நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளவு இடர்பாடு இப்படி உலகம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட செல்வமாக இருக்கிறது தரித்திரமா இருக்கிறது அப்புறம் அவ ஆசையில ஆட்பட்டுறது அந்த சமயம் தான் முக்கியம் இந்த சமயம் தான் முக்கியங்கிறதெல்லாம் இருக்குது இப்படி எல்லாம் விட்டுட்டு என்னமோ தெய்வம் என்ற ஒரு சித்தத்தை நமக்கு படைச்ச ஆண்டவன் சரியப்பா நமக்கு அண்ணாமலையா இருக்கிறார் அல்லவா அவனுடைய அடிக்கவனம் சென்றறிஞ்சுவதுதான் நம்முடைய கடமை அப்பதான் நம்முடைய வெளி நீக்கம் பெறும் என்ற ஒரு ஒரு உறுதிப்பாட்டுக்கு வந்துட்டமே அந்த உறுதிப்பாட்டுக்கு வந்திருக்கிற நம்மை சொல்லுகிறார் இப்ப இவ்வளவு நாள் கழிச்சாதான் வரலாம் இவங்களுக்கு என்ன தோணும் தப்பாமே தாம் பிடித்தது சரியா தளரது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் அது மாதிரி இப்ப நம்ம இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டா பஞ்சமூர்த்தி என்னைக்கு தான் அலங்காரம் பண்ணாங்க இந்த தரம் ஆடா ஆடா என்னங்கிறீங்க அந்த அந்த அந்த அந்த ரிஷவானத்துல அவர் ஆணையத்தின் மீது ஏறும்போது பெருமானும் பெருமாட்டியும் இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன் முருகன் மயில் வாகனத்தில் அப்படி அப்படியே அப்படியே முருகனா இருக்காது என்று இப்படியெல்லாம் நமது தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஈர்ப்பு அல்லவா இந்த ஈர்ப்பினாலே தொழுது உளமுருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடியும் பேரையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகி இந்த கொடினா கொரடு கொரடு பிடிச்சிட்டுன்னு வச்சுங்க விடாதது நீங்க பிரிச்சா கூட ரொம்ப கஷ்டப்படும் அது மாதிரி அந்த இந்த கொரடும் பிடிச்சதை விடாது முட்டாளும் பிடிச்சதை விட மாட்டான் அல்ல இந்த கொடியரும் பேதையும் கொண்டது விடாதனும் படியாகினல் இடையரா அன்பில் பசுமரத்து ஆணி அறைந்தார் போல அருமை இது பழைய ஓமை பசுமரத்தாணிங்கிறது நீங்க ஆணிய காஞ்ச மரத்துல அடிச்சா ஒண்ணு ஆணி போவாது போச்சுன்னா மரம் பொழந்துடும் ஆனா பசுமரத்தானி அப்படி தட்டினா அது பாட்டு போய் உள்ளே பசுக்கணும் போடும் அது போல இவர்களுக்கு இந்த அன்புள்ளமானது அப்படி பார்த்த மாத்திலே அப்படி தைச்சு போகுது தைச்சு போகுதுங்களா பசுமரத்து ஆணி பதிந்தார் போ அறைந்தார் போல கசிவது கருகி கடலன பெருகி அகங்குழைந்து அனுகூலமாய் மெய்விதித்து இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு என்னன்னு கேட்டா உடம்பு இடம் கொடுக்கணும் அனுகூலம் பண்ணணும் அனுகூலம்னா நமக்கு துணையா இருக்கணும் இப்ப சரி அண்ணாமலை இன்னைக்கு போய் நம்ம காலையில வழிபாடு செய்யணும்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும் காலில் நீராடி நீரும் மாடி பரப்புட்டா கால் நல்லா இருக்கணும் கொஞ்சம் முழங்கால் பிடிச்சிக்கிட்டு மாதிரி இருக்கிற ஏது அது வரைக்கும் போக முடியாதாட்டு இருக்க பிரகாரம் வர முடியாதாட்டு இருக்க இந்த படியெல்லாம் ஏறுறது முடியாதாட்டு இருக்க அப்படின்னா போச்சுன்னு அர்த்தம் இந்த உடம்பு என்ன பண்ணும் அதுக்கு அனுகூலமா இருக்கணும் அதுக்கு என்ன பெருமாதம் ஏன் இன்னைக்கு நம்ம வந்து கிரி பிரச்சனையும் வந்துடலாம் போல இருக்க அப்படி உடம்பு உறுதி அனுகூலமா வரணும் அல்லவா நீ நேரம் அதுக்கு நேரம் முடியலன்னு சொல்லும்போது என்ன பண்றது முடியாது அதனால உடம்பு நமக்கு ஒத்துழைக்கணும் அந்த அனுகூலமாய் மெய் விதித்து தகம்பே என்னும் என்று தம்மை தெரிப்ப இப்படி நாம போகின்ற பொழுது உலகத்தில் இருக்கிற நாலு பேரு என்ன பண்ணுவாரு அலையறான்டா அலையறான் மணி அஞ்சரை கூட ஆகல எப்ப எந்திரிச்சானா எப்பன்னு தெரியல அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு சிவ பூஜை எல்லாம் பண்ணிட்டு நித்தியில பார்த்தா சந்தன போட்டு ஏழு ஏக்கர் எட்டு சென்ட் இருக்குது நல்ல விலை வச்சிருக்கலாம் <laughs> வச்சுட்டு மனுஷன் நமக்கு நடுக்குது இந்த ஐபிசி கார்த்தியில இந்த ஆளுக்கு என்னதான் பண்ணுவோம் பேயிடா பேய் மனுஷன் இல்ல பேயிடா அப்படி பட்டம் நமக்கு எல்லாம் வரும் சகம் பேய் என்னும் உலகத்துல அப்படி நாலு பேர் பேயின்னு சொல்லுவான் நாம எப்படி தருவோம் அதை திருப்பி வாசிப்போம் திருப்பி என்ன இப்படி எல்லாம் மார்கழி மாசத்துல அருமையா ஆண்டவன் வளவேறிய வந்துருக்க தூங்குறானுகளே தூங்குறானுகளே மறு பாவிகள் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் ஒலியும் ஒலியும் பார்த்துருக்கிறேன் இப்ப எப்படி தூக்கம் வராம இருக்கும் அதுதான் என்ன கரையேற்றுன்னு நினைக்கிறேன் பேய்கள் என்று கோயிலுக்கு போறவன் அவனை பேய்ங்கிறான் அவனுகள்லாம் கோயிலுக்கு போறவனை பேய்ங்கிறான் அல்ல இவன் பட்டியல் படி அவன் பேய் அவன் பட்டியல் படி இவன் பேய் அப்படின்னு தகம்பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் படித்துரை பூனதுவாக ஆனா அப்படி சில பேர் சிரிக்கின்ற பொழுது நம்ம அதுக்காக மயங்கிடக்கூடாது என்னென்ன நாடவர் படித்துரை பூனதுவாக அவன் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறானோ அதெல்லாம் நமக்கு என்னன்னு கேட்டா ஒரு பெரிய அணியாக வைத்துக் கொள்ளணும் ஆவரணமா வச்சுக்கணும் சரிங்களா அவன் சொல்லும் போது இந்த காலையில போறது மட்டும் கிண்டல் பண்றானா நம்ம ஞாயிற்றுக்கிழமையா இருந்ததுன்னா ரெண்டாம் காலமும் இப்படி போகணும் காலையில போனான்டா நாலரை மணிக்கு கோணுதல் இன்றி ததுர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கரியது பரம அதிசயமாக கற்றாமணமென கதறியும் பதறியும் கற்றாங்கிறார் கற்றான கன்று எப்படி தாயை கன்ற அந்த பசு இளங்கன்று எப்படி கதறியும் பதறியும் ஓடி வருமோ அது போல நாமெல்லாம் இறைவனத்துல அந்த பதறியும் கதையும் ஓடணும் இவங்கெல்லாம் ஊர்ல இருக்கிற நாலு பேர் சிரிச்சாலும் சிரிப்பதை பற்றி கவலை கொள்ளாமல் நாம் நம்முடைய கடமையை செய்யணும் அப்படி நம்ம இந்த கன்றா போல கண்டா இது மாட்டை கண்ட அந்த கண்டானது எப்படி இருக்குமோ அது போலவாம் கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாது ஏன் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நினைக்கும் போது இன்னொரு தெய்வத்தை நினைக்க வேணாங்கிறாங்கன்னா நீங்க பற்று குறைஞ்சு போடும் பற்று குறைஞ்சு போடும் இப்ப நமக்கு வந்து இப்ப ஒருத்தர் ஒன்றுல இது சாப்பிடுறதுன்னு ஒண்ணு வந்துட்டு வச்சுங்க சாப்பிடுறதுன்னு வந்த பிறகு சாப்பிடுறதுல பட்டிருக்கணுமே தவிர திருப்பி திருப்பி யார் நடிக்கிறான்னு பாரு யார் யாரு என்று பார்த்துட்டா நீங்க சாப்பிடுறது போடும் சரியா இருக்காது இதுல ஒலியும் ஒலியில தான் கவனமா இருக்கும் நீங்க ஒன்றை பற்றும் போது இன்னொன்று பற்றாம இருந்தா தான் அது நல்லது நீங்க எதுவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ஒரு கை குறையுதுன்னு போய் உட்கார்ந்தா கூட அதுல பற்றா இருக்கணும் அப்பதான் நீங்க ஜெயிக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன போல ஒரு முண்டமானதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ தூக்கி போறோன்னு அது இப்படி அடிக்கிறாரு கை எக்ஸசைஸ் ஆட்டு எக்ஸசைஸ் அப்படியே பார்க்கறது அது ஒரு கலையா தெரியுது அவ்வளவு அப்படி அப்படிங்கிறாரு ஒன்று அப்படியே எல்லாத்தையும் சுருட்டிக்கிறாரு ஏன் அதை அவன் சுருட்ட மாட்டேங்கிறான் விளங்கல நமக்கு சத்தியமா எனக்கு விளங்குது தெரியாது என்ன பண்றது தெரியாதானு அரியேன்னு பராபரது என்ன பண்றது அதனால நான் டிவி வைக்கிறது இல்லை வைக்க தெரியாது எனக்கு நான் வாங்கி வச்சுட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஊரில் சொல்கிறனால அது வீட்டில் இருக்கவங்க என்ன நம்ம ஊரில் ஒரு டிவி இருக்கா அதனால என்ன கல்லூரிங்கிறாங்க இப்போ பெரிய பேராசிரியர் ஒரு டிவிக்கு இல்லை அதனால வாங்கி போல எத்தனையோ ஜென்ம தண்ட தண்ட செலவில் அது ஒரு தண்ட செலவு ஆமாம் அதுக்கு போட்ட பணத்தை என்ன இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு அது அப்படியே குப்பையில கொண்டு போட்ட மாதிரி தான் போட்டுட்டனே இவ்வளவு உழைச்சி அப்படின்னு தான் ஏன் தண்டம்னு அர்த்தம் எப்ப பார்த்தாலும் சோகம் எப்ப பார்த்தாலும் கொலை இல்ல இல்லை போய் நிற்க வேண்டியது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நிற்க வேண்டியது இல்ல என்ன போட வேண்டியது இதுல என்ன பயன் தெரியுது அதனால கையை வைக்க வைக்க தெரியாது மாதிரி எங்கிட்ட ஒரு சாதாரண ஆளு என்ன பண்றது ஆனா நீங்க டிவி ரசிகர்னு சொன்ன நான் இந்த லட்சமையில் தாண்டி நிற்கிறாள் ஆளு அது எப்படின்னா அது திரு வைக்கணும் இது வைக்கணும் இதை வச்சு பார்க்கணும் வைக்கணும் கொஞ்சம் இங்க இருந்து பாக்கணும் அப்புறம் அங்க பக்கத்துல போய் பாக்கணும் தொலைவில் இருந்து பாக்கணும் இப்படி எல்லாம் சைட்ல இருந்து பாக்கணும் இதுதான் ரசிகர்னு பேரு அல்லவா அவன் பட்டியல் பட்டி நான் ரொம்ப தூரம் ஆளு என்ன பண்றது அதனால இந்த மாதிரி இந்த மற்றோர் தெய்வம் அதனால எந்த ஒன்றில் ஈடுபாடு இருக்கிறதோ அந்த ஈடுபாடு அழுத்தமாக மற்ற ஒன்றுல நமக்கு வந்து இதுல நீங்க ஆழமா போலாம் படிப்புன்னு சொன்ன பாருங்க அப்படி ஊண்டு படிச்சுட்டு இருந்துட்டாங்கன்னா ஒருத்தர் வந்திருப்பார் இப்படி இருப்பார் கொஞ்ச நேரம் கணிச்சு கூட கொடுப்பார் தெரியாது என்னையா ஆழ்ந்து படிக்கிறார் என்ன உண்மையா அதான் படிப்பு அர்த்தம் ஒன்றில் ஈடுபட்டுட்டா அந்த புறம் போகாது இருப்பது பாரு அதான் ஈடுபட்டு இந்த தேவனை பிடிக்கிற அந்த பிடிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டா அப்படி இருக்கணுமா இல்ல மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை தன்னுடைய அனுபவம் சொல்றார் இது வரைக்கும் இப்படி எல்லாம் இருந்த நிலைமையிலும் நீங்கி எங்களுடைய குருநாதனாக எங்கள் பெருமான் திருப்பெருந்துறையிலே எழுந்தருளினார் அல்ல அப்படி குருபரனாக எழுந்தருளிய பெருமை சிறுமை என்று கேடாதே அதை நான் சின்னதா கருதானே நான் அதை பெருசா கருதினேன் எப்படி நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் இப்படி ஒரு குருநாதன் நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தவம் செய்தமோ என்று நான் பெருமைப்பட்டனே தவிர சிறுமை என்று கேடாதே திருவடியினையை பிரிவினை அறியா நிழலது போல முன் பின்னாயி முனியாது என்னன்னு கேட்ட சிறுத்திரப்புக்கு இது கோவம் வந்துட்டுன்னா கொஞ்சம் முன்ன போவோம் அல்லது பின்ன போவோம் முன்னையும் பின்னையும் போகாம பெருமான் திருவருளையே பின்னே இருக்கணும் அது எது நுந்தின் எம்மை நுழைய பணியே என்பாரும் நாவுக்கரசர் பெருமானுடைய திருவுருள் வழிதான் அது அந்த வழிதான் வழி அதுக்கு நாம் பின்னே போவதுதான் போவது வேற எதுவும் நமக்கு புறம் போக மாட்டோம் என்று அப்படியாக பின்னே செல்ல திருவடியினை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின் நாய முனியாத திசை என்புருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள அந்த அன்புங்கிறது அப்படியே கரைபரண்டு ஓடுதான் ஆறாக ஓட நன்குலன் ஒன்றி இந்த ஐந்து பொறிகள் என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரே ஒரு பொறி தான் வேலை செய்யணும் சொல்லியிருக்க முன்னே ஐந்து பொறியில எது வேலை செய்யணும் ஆண்டவனை காணும் போது கண்ணு மட்டும்தான் வேலை செய்யணும் சொல்லியிருக்கேன் திருப்பி திரைப்படத்துல போனா லைட் எல்லாம் வந்து லைட் எல்லா லைட்டும் எரிய முறுக்கு அந்த சோடா கீடாலாம் வந்து விற்க அப்ப படம் காட்ட முடியுமோ படத்தை நீங்க பார்க்க முடியுமோ என்ன பண்ணணும் முறுக்கு இருக்கு விற்கிறவன் சோடா விற்கிறவன் எல்லாம் உட்கார மற்ற வெளிவிளக்கெல்லாம் அணைய வெறும் திரை மட்டும் இருந்தால் தான் விளங்கும் அது போல கோயிலுக்கு போகின்ற பொழுது காது மூக்கு எல்லாம் வேலை செய்ய கண்ணு மட்டும் பார்த்தப்படுது இதெல்லாம் ஆஃப் ஆயிடணும் காது ஆஃப் ஆயிடணும் மூக்கு ஆஃப் ஆகணும் வாய் நல்ல என்ன எது திறந்திருக்கணும் கண்ணு மட்டும் திறந்திருக்கணும் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள இதெல்லாம் ஆஃப் ஆயிடணும்பா அப்பதான் நீ திரைப்படத்தை பார்ப்ப அப்படிதான் இங்க நடராஜாவை பார்க்கணும் நீ திரைப்படத்தை பார்த்தேன்னு சொன்னாதான் நடராஜா கிட்ட வரங்கிறான் என்ன பண்றது அதனாலதான் திரைப்படத்துக்கு வரணும் திரைப்படம் பார்க்கும்போது எல்லா அளவுக்கு இருந்தா செய்யுதா முறுக்கு இருக்கு வித்தா சோலா வித்தா ஒண்ணு காதல விழுதா ஒளியில் இல்ல அது போல கோயிலுக்கு போன என்ன பண்ணும் வெறும் கண் மட்டும் வேலை செய்யணும் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள பெருமானி நோக்குவதல்லது யாராவது பின்னால வந்து ஐயா என்ன பத்து நாள காணா காதல விழப்படாது காதல விழப்படாதுன்னா விழாம இருக்கிறது நடிச்சு பிரயோஜனம் இல்லை உண்மையிலேயே விழக்கூடாது சிவ சிவ அதுதான் ஆண்டவன் தருகிற அனுபவம் நேரம் ஆண்டவன்டே தான் நிற்கும் இப்படி இருக்கணுமா ஆகவே இது போல நண்புலன் ஒன்றி பாத்தீங்களா நண்புலன் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவிங்கிறது இந்த ஐந்தான் ரொம்ப யோக்கியம் இல்லாதுன்னு எல்லாரும் திட்டுவாங்க ஆனா அந்த ஐந்து பொறிகளுமே இப்ப வந்து ஆண்டவன் நினைப்பதற்கு உறுதுணை செய்வதனால நன்புலன் நல்ல புலன்கள் எதை செய்யணுமோ அது செய்யுது அதனால் நன்புலன் ஒன்றி நாத என்றி உரை தடுமாறி ஒரு ஓமம் செழிப்ப இதெல்லாம் மெய்ப்பாடு நமக்கு அந்த பெருமானை பார்த்து வேற எந்த சிந்தனையும் இல்லாத போது நமக்கு உள்ள என்ன நினைப்பு வரும்னா சிவபிராணம் சொல்லிக்கிட்டே வருவீங்க அதுக்கப்புறம் சொல்ல முடியாது தடுத்து அப்படியே நாக்கு தடுக்கும் இல்லை சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் இது அனுபவத்துக்கு என்ன வெறும் வாயில வர்றது வந்துட்டு இருக்கு வாயில வர்றது எங்க வரணும் சிவன் அவன் எங்க இருக்கணும் என் சிந்தனையுள் நின்ற அதனால் என்பது அனுபவத்துக்கு வருமானா பேச்சியது அப்புறம் பேச்சு எதுவும் காதல விடாது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் அப்படி வரணும் வரும் வரா வர வேணுங்கிற ஒரு நமக்கு புண்ணியம் வர்றதுனாலதான் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்ல இந்த பக்கம் திரும்பி இருக்க மாட்டோம் தொடங்கினால் உரைதடு மாறி ஒரு ஓமம் சிரிப்ப காராமாலர் முட்டித்து காரமாளர் முட்டித்து தானா கை அப்படி வணங்குறது நினைந்து வணங்காமே பெருமான கண்ணுன்னு பார்த்தா நீங்க பார்த்தா தெரியுமே பஞ்சமூர்த்தி எல்லாம் புறப்படும் போது இப்படி வந்து என்ன சொன்னா கோவில் கோபுரத்துல வந்துன்னு சொன்னா நின்று நின்று எல்லாம் போய் தள்ளிட்டு இருப்பாங்க ஆனா அப்படி வந்து நேரம் அந்த கோபுரத்தை வந்து அது என்னன்னு அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அப்ப தன்னை மீறி வரும் அதுதான் மெய்ப்பாடு உள்ளத்தில் இருக்கிற உணர்ச்சியை உடம்பு காட்டுது அந்த உடம்பு காட்டுவதுதான் மெய்ப்பாடு அது காரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்தொழி அரும்ப கண்ட தண்ணீர் தாரதாரையா வர சாயா அன்பினை நாடோறும் தடைப்பவர் சாயா அன்புன்னர் சாயான்னா அந்த ஒய்வில்லாத சளிப்பில்லாத அன்பு அந்த சளிப்பில்லாத அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் நாள்தோறும் இறைவனத்தில் செலுத்தினவர்களுக்கு என்ன செய்வான் ஆண்டவன் தாயேயாகி வளர்த்தனை போற்றி அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு தாயேயாகி வளர்த்தனை வேற ஒரு பொருளை சொல்ல முடியாது தாய் தான் சொல்லலாம் தாயேயாகி வளர்த்தலை போட்டி அப்படி இருக்கிற பெருமானி அந்த மாதிரி அன்பர்களுக்கு நீ தாயாக இருந்து அருளுவாய் மெய்தரு வேதியனாகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி மெய்தரு வேதியனாகி மெய்ன மெய்ஞானம் ஞானத்தை வழங்குகின்ற வேதியன் குருநாதனாக வருகிறானா அத வினை கட வினையெல்லாம் நீங்க கைதர வல்ல கடவுள் போற்றி கைமியல் பலனா கை கொடுக்கின்ற தெய்வமாக வருகின்ற பெருமானி வணக்கம் ஆடக மதுரை அரசே போற்றி இது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது நமக்கு தென்னாவுடைய சிவனையை போற்றிங்கிற மாதிரி இதையும் நம்ம பயன்படுத்துவோம் ஆடக மதுரை அரசே போற்றி ஆடக மதுரை என்னது அப்படியே பொன்மம் பொன்மயமாக இருக்கிற மதுரை அங்க இருக்கிற அரசனி பெருமானி வணக்கம் கூடல் இளங்கு குருமணி போற்றி கூடல்னா மதுரையினாலும் கூடல்னாலும் ஒரே பொருள் தான் கூடல் இலங்குகின்ற பொழுது குருமணியா கருதினார் மதுரையை கருதுகின்ற பொழுது அரசா கருதி வணங்கினார் என் தில்லை மண்டினுள் ஆடி போற்றி நம்ம தில்லை இன்ற நமக்கு ஆரமுது ஆனாய் போற்றி எனக்கு மிகுந்த அமுதாக ஆனாய் மூவா நான் மறை முதல்வா போற்றி நான்கு வேதங்களுக்கும் தலைவனே வணக்கம் சேவார் வெல்கொடி சிவனே போற்றி சே என்றால் ஆண் காலை அர்த்தம் சே சேயன் கிளவி பெற்றவும் ஆகும் தொல்காப்பியம் சே என்றால் ஆண் காளை மாடு என்று பொருள் தொல்காப்பியர் காலத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்ப என்ன தெரியாது அப்ப ஏன் சொல்லுதான் அருமையான சொல் போயிட்டு நம்ம பழக்கத்துல அப்படியே கொண்டு வரல விட்டுட்டோம் தொல்காப்பியம் எல்லாம் விட்டுட்டோம் எனவே பேயன் தேவார் வெல்கொடி அந்த ஆணையத்தினுடைய கொடிய உடையில சிவனியை போற்றி மின்னார் உருவ விகிர்தா போற்றி மின்போண்டு ஒளிவிடுகின்ற விகிர்தா பெருமானே வணக்கம் கல்நார் உரித்த கனியே போற்றி இது என்ன தெரியுமா தன்னுடைய அனுபவம் சொல்றாரு பெருமானி நீ வந்து மற்ற மற்ற பெரியவங்களுக்கெல்லாம் அருள் பத்தி ரொம்ப லேசு என்ன இந்த மணிவாசகனை ஆண்டது இருக்குதே கல்லுல நார் உரிச்ச மாதிரிதான் கல்லுல நார் உரிச்ச மாதிரி என்று தன்னைத்தான் பெருமைப்படுத்திக் கொள்கிறார் அவரா கல்னார் <laughs> கருங்கல் மனமும் கரைந்து அந்த அன்பராக நிறைந்து மன்பது விலையில் மற்றையாடி வெளிங்கிற மாதிரி கருங்கல் மனமும் கரைந்து நெற்குறுக பாடின திருவாசகம் ஆனால் நம்மை நோக்கி சொல்றார் நம்ம நமக்கெல்லாம் அருள்னாதான் கல்லுல நார் உரிச்ச மாதிரி அர்த்தம் கல்லார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி அல்ல மலையாக இருக்கவனே ஆ எந்தனக்கு அருளாய் போற்றி எனக்கு அருள் செய்ய வேண்டும் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி எது இது ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அல்லவா அதே தான் இங்க மாற்றம் அல்லவா வேற ஒண்ணும் இல்லை இடரை களையும் எந்தாய் போற்றி இடருங்கிறது இங்க நமக்கு ஏதோ ஒரு சாத்துக்கு எல்லாமே புள்ள படிக்கலைங்கிறது அந்த மாதிரி இடம் இல்ல இந்த பெருவிங்கிற இடர் இது முழுமையே நீக்க முடியாத பெருமான் எந்தாய் போற்றி ஈச போற்றி ஈசன் ஈசன்னா எல்லாருக்கும் தலைவன் ஈச போற்றி இறைவ போற்றி தேசப்பளிங்கின் திரளே போற்றி தேசப்பளிங்கின் தேசம்னா ஒளி ஒளி பொருந்திய பளிங்கு எப்படி வெள்ளவெளேன்னு இருக்குமோ அது போல எங்க பெருமான் வெள்ளவெளேன்னு இருப்பாராம் என்ன வெள்ள இருப்பாருங்க நீங்க அவர் சிவப்பால இருப்பாரு செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி செக்கச்செவியன் அப்படி நெருப்பு மாதிரி இருப்பாருன்னு சொன்னாரு இங்க தேச பளிங்கின் திரளே போற்றி ஒளி பொருந்திய பளிங்கு நிறமாக வெண்மையாக இருப்பவனையும் வணக்கம்னாரு அங்க சிவப்புங்கிறார் இங்க வெள்ளைங்கிறார் பிரஸ்னத்தில் வச்சிருவோமா அடுத்த மாசம் <laughs> தேச பளிஞ்சின் திரளே போற்றி ஒன்றுமில்ல உடம்பெல்லாம் சிவப்பு சிவப்பு தான் அது மேல என்ன அணிந்திருக்கிறான் திருநீர் அணிந்திருக்கிறான் <laughs> திருநீர் அணிந்திருக்கிறான் தன் உடம்புலையும் திருநீர் அணிந்தா நம்மையும் நம்ம உடம்புலையும் திருநீர் அணிப்பான் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் தானும் தென்னி அணிந்திருக்கிறான் தன்னுடைய அறிவர்களுக்கும் தென்னீர் ஆதலால் வெந்நீர் எப்படி இருக்கும் வெள்ள வெளியே இருக்கும் பளிங்கின் திரளே போற்றி உடம்பினால் சிவப்பும் திருநீற்றினால் வெண்மையும் கொண்டிருக்கிற மீன் அதனால் சேஷப்பளிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி இங்க அரசுங்கிறதுக்கு நம்ம இந்த அரசு கூடாது ஞான அரசுன்னு வச்சுக்கணும் இது எழுதி சொல்றீங்க இன்னைக்கு நாளைக்கு ஒன்று முன்னூத்தம்பத்தாறு ஆறு இப்பதான் காதால உழுது ஒரு ரெண்டு வாரமா நின்று இருக்குது இப்பதான் அந்த முன்னூத்தம்பத்தாறுங்கிறத காதல விடாமையே போய் நின்று இருக்குது அல்லவா நின்னது நின்னாவே இருந்தா பரவாயில்ல திரும்ப தொடருமோ என்னமோ யாருக்கு இருந்தா அதனால அதனால் அந்த ஞான பேரரசுன்னு அர்த்தம் இந்த அரசுன்னு ஊன அரசு அல்லவா ஞான அரசே போற்றி அமுதே போற்றி விரை சேர் சரண விகிதா போற்றி விரைன்னா வாசனை நறுமணம் பொருந்திய திருவடியா நறுமணம் பொருந்திய திருவடி கோரண சுவாமிகள் அருமையா இவங்கெல்லாம் அருமையா நீ தெரியும் கடியேற்கும் புங்கமலக் கால் காட்டியாட்கொண்டு அடியேற்கும் நின்றருள் கடின வாசனை வாசனை பொருந்தி அந்த நறுமணம் பொருந்திய திருவடியா முருகப்பெருமானுடைய திருவடி இதெல்லாம் படிக்கிறோம் ஆகவே இங்கே ஆமா வேலைசேர் சரண விகிருதா போற்றி வேதி போற்றி அதனால் வேதி வேதின்னா வேறுபடுத்தவன் அர்த்தம் என்ன வேறுபடுத்தவன் சித்தாந்தம் கேவல நிலையிலே ஒண்ணுமில்லாத அந்த ஆணவத்தோடு கட்டுக்கொண்டிருந்த இந்த ஆன்மாவை இந்த உடம்பு முதலியவற்றெல்லாம் கொடுத்து சகல நிலைமைக்கு உண்டாக்கி இதன் வாயிலாக ஞானத்தை கொடுத்து ஞானம் முதிர்ந்தவுடனே இந்த உடலையும் நீத்து தன் திருவடியில ஆக்கிக் கொள்கிறான் அப்போ முதல்ல கட்டுண்ட நிலை ஆணவத்தோடு அப்புறம் இந்த உடம்போடு கட்டுண்ட நிலை இதை விடுத்து ஞானத்தோடு கட்டுண்ட நிலை அப்ப ஆணவத்தில் இருக்கிற ஆன்மாவை ஞானத்தில் கொண்டு நிறுத்துறான் எனவே வேறுபடுத்துகிறான் அப்படி வேறுபடுத்துகின்றவனாம் பெருமான் தேவி போற்றி விமலா போற்றி விமலன் மலமில்லாதவன் ஆதி போற்றி ஆதினா அவன் தான் முன்னவருக்கும் முன்னவனாக இருக்கிறான் அறிவே போற்றி கதியே போற்றி கதின்னு என்ன தெரியுமில்ல ஆன்மாக்கெல்லாம் செல்ல வேண்டிய இடம் சீக்கிரம் வீடு பேர் தான் வீடு அல்ல ஆன்மாக்கெல்லாம் நாம் போய் எங்க போயின்னு நமக்கு என்ன கதி கடைசியில் என்ன வீடு பேரு தான் கதி மோட்சம் அது கதியே போற்றி கனியே போற்றி நதிசே செஞ்சடை நம்பா போற்றி அவன் கங்கை அணிந்திருக்கிறான் கங்கை அணிந்திருக்கிற பெருமான் உடையாய் போற்றி என்ன உடையாய் இந்த ஆன்மாக்களை எல்லாம் அடிமையாக உடையாய் அப்படி அர்த்தம் உடையாய்னா இந்த உலகத்தை உடையவனே சொல்லக்கூடாது உலகம் என்னைக்கும் போறது இந்த ஆன்மாவாகிய அடியவர்களை எல்லாம் தன் திருவடிக்கு உடையாய் போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி தடையேன் அடிமை கண்டாய் போற்றி தடையேங்கிற பாவம் தன்னை சொல்லுகிற நமக்கு இருக்கிறதுலே கடைசியா நாள் என்னையும் நீ அடிமை கொண்டாய் என்று சொல்லுகிறார் ஐயா போற்றி அணுவே போற்றி இங்கே ஐயா போட்டின் போது இப்படி கூட சொல்லலாம் ஐயன்ன வியப்பு ஐ வியப்பாகும் தொல்காப்பியம் போச்சு பதெல்லாம் இப்ப ஐயன்னா நான்கிறதான் தெரியுது எனக்கு ஏன் இந்த முன்னூறு வருஷத்துக்குள்ள இந்த ஆகி போச்சு <laughs> ஐயனா நான் தான் நம்ம சொல்ற மாதிரி மாப்பிள்ளை சொல்லி இருந்தார் முன்னூறு ஆண்டுக்குள்ள இருந்த போதே இந்த மாதிரி தமிழ ஆங்கிலேயத்துல மயங்கிட்டானே ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா இன்னொரு இருநூறு ஆண்டு ஆங்கிலேயம் இருந்தான்னு வச்சுங்க இங்க தமிழே இல்லைன்றுவானுங்க நம்மளு அப்படிதான் அங்க ஐயன்னா வியப்பு வியப்புன்னா வியத்தகு பொருளாக இருக்கின்ற பொருள் என்ன வியத்தகு பொருள் ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும் எதனால அப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அடுத்தது என்ன இருக்குது ஐயா போற்றி அடுத்தது அணுவேன்னு வருவதனால இவ்வளவு ஞான ஞானம் வரணும் இல்லைன்னா வெறும் ஐயான்னு சொல்லலாம் அப்போ அணுவாக இருக்கிறான் ஐ வியப்பு என்ன வியப்பு அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம்